بسم الله الرحمن الرحيم ألف لام را كتاب أنزلناه إليك لتخرج الناس من الظلمات إلى النور بإذن ربك رَبِّهِمْ إِلَى صِرَاطِ الْعَزِيزِ الْحَمِيدِ اللَّهِ الَّذِي لَهُ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَوَيْلٌ لِلْكَافِرِينَ مِنْ عَذَابٍ شَدِيدٍ الذين يستحبون الحياة الدنيا على الآخرة ويصدون عن سبيل الله ويبغونها عوجا أولئك في ضلال بعيد அத்தியாயம் இப்ராஹிம் மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் ஐம்பத்தி இரண்டு அளவிலால் கருணையும் இணையிலால் கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் அலிஸ்லாம் ரா முகம்மதே இது ஒரு வேதமாகும் இதனை உம்மீது நாம் இறக்கியுள்ளோம் மக்களை அவர்களுடைய இறைவனின் உதவி கொண்டு இருளிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் நீர் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அதாவது யாவற்றையும் மிகைத்தோனும் தனக்குத்தானே புகழுக்குரியோனுமாகிய மேலும் வானங்கள் பூமியில் உள்ள அனைத்துக்கும் உரியவனுமாகிய அல்லாஹுவின் பாதையின்பால் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை ஏற்க மறுப்பவர்களுக்கு அழிவை தரும் கடும் தண்டனை இருக்கிறது அவர்கள் எத்தகையவர்களெனில் மறுமையை விட இவ்வுலக வாழ்க்கைக்கு முன்னுரிமை வழங்குகிறார்கள் மேலும் அல்லாஹுவின் வழியிலிருந்து மக்களை தடுக்கிறார்கள் அவ்வழி தங்கள் விருப்பப்படி கோணலாகிவிட வேண்டும் என்று நாடுகிறார்கள் இத்தகையவர்கள் வழிகேட்டில் வெகு தூரம் சென்று விட்டிருக்கிறார்கள் وَمَا أَرْسَلْنَا مِن رَّسُولٍ إِلَّا بِلِسَانِ قَوْمِهِ لِيُبَيِّنَ لَهُمْ فَيُضِلُّ اللَّهُ مَن يَشَاءُ وَيَهْدِي مَن يَشَاءُ وَهُوَ الْعَزِيزُ الْحَكِيمُ தூதர்கள் அனைவரையும் அவரவரின் சமுதாய மொழியிலேயே தூது செய்தி அறிவிப்பவர்களாய் நாம் அனுப்பி வைத்தோம் செய்தியை அவர்களுக்கு தெள்ளத் தெளிவாக அவர் எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக பின்னர் அல்லாஹு தான் நாடுகின்றவர்களை வழி பெறலச் செய்கின்றான் நாடுகின்றவர்களுக்கு நேர்வழி காட்டுகின்றான் அவன் யாவரையும் மிகைத்தவனும் நுண்ணறிவாளனும் ஆவான் وَلَقَدْ أَرْسَلْنَا مُوسَى بِآيَاتِنَا أَنْ أَخْرِجْ قَوْمَكَ مِنَ الظُّلُمَاتِ إِلَى النُّورِ وَذَكِّرْهُم بِأَيَّامِ اللَّهِ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِكُلِّ صَبَّارٍ شَكُورٍ இதற்கு முன்பு மூசாவையும் நம்முடைய சான்றுகளுடன் அனுப்பி உம் சமுதாயத்தினரை இருளிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் கொண்டு வாரும் மேலும் அல்லாஹுவின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களை நினைவூட்டி அவர்களுக்கு அறிவுரை வழங்கும் என்று கட்டளையிட்டிருந்தோம் பொறுமையாளராகவும் நன்றி செலுத்துபவராகவும் திகழும் ஒவ்வொருவருக்கும் இந்த சம்பவங்களில் பல சான்றுகள் இருக்கின்றன وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ اذْكُرُوا نِعْمَةَ اللَّهِ عَلَيْكُمْ إِذْ أنجاكم من آل فرعون يسومونكم سوء العذاب ويذبحون أبناءكم يسومونكم سوء العذاب ويذبحون أبناءكم ويستحيون نساءكم وفي ذلكم بلاء من ربكم عظيم மூசா தம்முடைய சமூகத்தாரிடம் இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள் அல்லாஹு உங்களுக்கு செய்துள்ள பேருதவிகளை நினைத்து பாருங்கள் உங்களுக்கு கடுமையான துன்பம் இழைத்துக் கொண்டும் உங்கள் ஆண் மக்களை கொலை செய்து கொண்டும் உங்கள் பெண் மக்களை உயிருடன் விட்டு வைத்துக் கொண்டும் இருந்த சிராவுனின் ஆட்களிடமிருந்து அவன் உங்களை விடுவித்தான் இதில் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு பெரும் சோதனை ஏற்பட்டிருந்தது وَإِذْ تَأَذَّنَ رَبُّكُمْ لَئِن شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِن كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ وَقَالَ مُوسَى إِن تَكْفُرُوا أَنتُمْ وَمَن فِي الْأَرْضِ جَمِيعًا فَإِنَّ اللَّهَ لَغَنِيٌّ حَمِيدٌ மேலும் உங்கள் இறைவன் இவ்வாறு அறிவித்திருந்ததையும் நினைவு கூறுங்கள் நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாயின் நிச்சயம் நான் உங்களுக்கு மென்மேலும் வழங்குவேன் நீங்கள் நன்றி கொள்வீர்களாயின் சின்னமாக எனது தண்டனை மிக கடுமையானதாகும் மேலும் மூசா கூறினார் நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் என்றால் ஏன் பூமியில் உள்ள அனைவருமே நிராகரிப்பாளர்களாய் ஆகிவிட்டாலும் கூட சின்னமாக அல்லாஹு தேவைகள் அற்றவனாகவும் தனக்குத்தானே புகழுக்குரியவனாகவும் இருக்கின்றான் أَلَمْ يَأْتِكُمْ نَبَأُ الَّذِينَ مِنْ قَبْلِكُمْ قَوْمِ نُوحٍ وَعَادٍ وَثَمُودَ وَالَّذِينَ مِنْ بَعْدِهِمْ لَا يَعْلَمُهُمْ إِلَّا اللَّهُ جَاءَتْهُمْ رُسُلُهُمْ رَسُولُهُم بِالْبَيِّنَاتِ فَرَدُّوا أَيْدِيَهُمْ فِي أَفْوَاهِهِمْ وَقَالُوا وَقَالُوا إِنَّا كَفَرْنَا بِمَا أُرْسِلْتُم بِهِ وَإِنَّا لَفِي شَكٍّ مِّمَّا تَدْعُونَنَا إِلَيْهِ مُرِيبٍ உங்களுக்கு முன் வாழ்ந்து சென்ற சமுதாயங்களின் செய்தி நூகுடைய சமுதாயத்தினர் ஆது மற்றும் சமூத எனும் சமுதாயத்தினர் இன்னும் அவர்களுக்கு பின் வந்த ஏராளமான சமூகத்தவர்களுடைய செய்தி உங்களிடம் வரவில்லையா அவர்களின் எண்ணிக்கையை அல்லாஹுவே அறிவான் அவர்களின் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்த போது அவர்கள் தம் வாயில் கைகளை வைத்துக் கொண்டு கூறினார்கள் நீங்கள் எந்த செய்தியோடு அனுப்பப்பட்டுள்ளீர்களோ அதனை சின்னமாக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 مَقَامِي وَخَافَ وَعِيدِ இறுதியில் இறை மறுப்பாளர்கள் தம் தூதர்களிடம் கூறிவிட்டார்கள் நீங்கள் எங்கள் மார்க்கத்திற்கு திரும்பிவிட வேண்டும் இல்லையெனில் நிச்சயமாக எங்கள் ஊரிலிருந்து உங்களை வெளியேற்றி விடுவோம் அப்போது அத்தூதர்களுக்கு அவர்களின் அதிபதி அறிவித்தான் நாம் இந்த அக்கிரமக்காரர்களை அழித்தே விடுவோம் மேலும் அவர்களுக்கு பிறகு இப்பூமியில் உங்களை வசிக்க செய்வோம் என்னிடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்று யார் பயப்படுகின்றாரோ மேலும் என் எச்சரிக்கைக்கு யார் அஞ்சுகிறாரோ அவருக்குரிய வெகுமதியாகும் இது واستفتحوا وخاب كل جبار عنيد مِنْ وَرَائِهِ جَهَنَّمُ وَيُسْقَى مِنْ مَاءٍ صَدِيدٍ يتجرعه ولا يكاد يسيغه ويأتيه الموت من كل مكان وما هو بميت وما هو بميت ومن ورائه عذاب غليظ அவர்கள் தீர்ப்பு வேண்டுமென விரும்பினார்கள் ஆகையால் இவ்வாறு அவர்களுக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டது மேலும் சத்தியத்திற்கு விரோதியான ஒவ்வொரு ஆணவக்காரனும் இழப்புக்குள்ளாகிவிட்டான் இனி அவனுக்கு நரகம்தான் இருக்கின்றது அங்கு அவனுக்கு சீழ் புகட்டப்படும் அதனை அவன் கஷ்டப்பட்டு விழுங்க முயல்வான் எனினும் அதனை எளிதில் விழுங்கிட அவனால் முடியாது அனைத்து திசைகளிலிருந்தும் மரணம் அவனை நோக்கி வரும் ஆயினும் அவனால் மரணம் அடைய முடியாது அதை தவிர ஒரு கடும் வேதனை அவன் உயிரை வதைத்துக் கொண்டிருக்கும் مثل الذين كفروا بربهم أعمالهم كرماد اشْتَدَّتْ بِهِ الرِّيحُ فِي يَوْمٍ عَاصِفٍ لَّا يَقْدِرُونَ مِمَّا كَسَبُوا عَلَى شَيْءٍ ذَلِكَ هُوَ الضَّلَالُ الْبَعِيدُ أَلَمْ تَرَ أَنَّ اللَّهَ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ بِالْحَقِّ إِن يَشَأْ يُذْهِبْكُمْ وَيَأْتِ بِخَلْقٍ جَدِيدٍ وَمَا ذَلِكَ عَلَى اللَّهِ بِعَزِيزٍ எவர்கள் தம் அதிபதியை நிராகரித்தார்களோ அவர்களின் செயல்களுக்கான உவமை கடும் புயல் வீசக்கூடிய ஒரு நாளில் அடித்துச் செல்லப்படும் சாம்பலை போன்றதாகும் தாங்கள் செய்த செயல்களிலிருந்து எந்த பலனையும் அவர்கள் பெற முடியாது இதுவே அளவு கடந்த வழிகேடாகும் நிச்சயமாக அல்லாஹு வானங்களையும் பூமியையும் சத்தியத்தின் அடிப்படையில் படைத்து நிலைவரச் செய்துள்ளான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா அவன் நாடினால் உங்களை அழித்துவிட்டு அந்த இடத்தில் ஒரு புதிய படைப்பை கொண்டு வருவான் இவ்வாறு செய்வது அல்லாஹுவுக்கு சிறிதும் சிரமமானதல்ல وَبَرَزُوا لِلَّهِ جَمِيعًا فَقَالَ الضُّعَفَاءُ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 فَلَا تَلُومُونِي ولوموني أنفسكم ما أنا بمصرخكم وما أنتم بمصرخي إني كفرت بما أشركتمون من قبل إِنَّ الظَّالِمِينَ لَهُمْ عَذَابٌ أَلِيمٌ பிறகு விவகாரம் தீர்க்கப்பட்டு விடும்போது ஷைத்தான் கூறுவான் சின்னமாக அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகளை வழங்கி இருந்தானோ அவை அனைத்தும் உண்மையானவையே மேலும் நான் உங்களுக்கு அளித்திருந்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றித் தரவில்லை உங்கள் மீது எனக்கு எந்த ஆதிக்கமும் இருக்கவில்லை ஆனால் நான் செய்ததெல்லாம் என் வழியில் வருமாறு உங்களை அழைத்ததுதான் நீங்கள் எனது அழைப்பை தயக்கமென்று ஏற்றுக்கொண்டீர்கள் எனவே இப்பொழுது என்னை இகழாதீர்கள் உங்களையே நீங்கள் இகழ்ந்து கொள்ளுங்கள் இங்கு நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது உங்களாலும் எனக்கு உதவி செய்ய முடியாது இதற்கு முன்பு இறைவனுக்கு இணையாக நீங்கள் என்னை ஆக்கியதற்கு நான் பொறுப்பல்ல இத்தகைய அக்கிரமக்காரர்களுக்கு சின்னமாக துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது وَأُدْخِلَ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ جَنَّاتٍ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا بِإِذْنِ رَبِّهِمْ رَبِّهِمْ تَحِيَّتُهُمْ فِيهَا سَلَامٌ أَلَمْ تَرَ كَيْفَ ضَرَبَ اللَّهُ مَثَلًا كَلِمَةً طَيِّبَةً كَشَجَرَةٍ طَيِّبَةٍ أَصْلُهَا ثَابِتٌ وَفَرْعُهَا فِي السَّمَاءِ تُؤْتِي أُكُلَهَا كُلَّ حِينٍ بِإِذْنِ رَبِّهَا وَيَضْرِبُ اللَّهُ الْأَمْثَالَ لِلنَّاسِ لَعَلَّهُمْ يَتَذَكَّرُونَ ஆனால் எவர்கள் இவ்வுலகில் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்கள் சுவனங்களில் நுழைவிக்கப்படுவார்கள் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அங்கு அவர்கள் தம் இறைவனின் அனுமதி கொண்டு என்றென்றும் வாழ்வார்கள் மேலும் உங்கள் மீது சாந்தி நிலவட்டும் என்று அங்கு அவர்களுக்கு முகமன் கூறப்படும் நல்ல வார்த்தை கலிமா சையிபாவுக்கு அல்லாஹ் எவ்வாறு ஊமை கூறுகின்றான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா அது ஒரு நல்ல மரத்தை போன்றதாகும் அதன் வேர் பூமியில் ஆழப்பதிந்திருக்கின்றது அதன் கிளைகள் வானலாவ உயர்ந்து நிற்கின்றன எந்நேரமும் அம்மரம் தன் இறைவனின் ஆணைக்கேற்ப கனிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு இத்தகைய உவமைகளை கூறுகின்றான் وَمَثَلُ كَلِمَةٍ خَبِيثَةٍ كَشَجَرَةٍ خَبِيثَةٍ اجْتُثَّتْ مِنْ فَوْقِ الْأَرْضِ مَا لَهَا مِنْ قَرَارٍ يثبت الله الذين آمنوا بالقول الثابت في الحياة الدنيا وفي الآخرة ويضل الله الظالمين ويفعل يَفْعَلُ اللَّهُ مَا يَشَاءُ மேலும் கெட்ட வார்த்தைக்கு உவமை ஒன்றுக்கும் உதவாத ஒரு கெட்ட மரத்தை போன்றதாகும் அந்த மரம் பூமியின் மேல்மட்டத்திலிருந்து பிடுங்கி எறியப்படுகின்றது அதற்கு எவ்வித நிலையான தன்மையும் கிடையாது நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் ஓர் வலுவான வாக்கின் அடிப்படையில் இம்மையிலும் மறுமையிலும் உறுதிப்பாட்டை அருளுகின்றான் ஆனால் அக்கிரமக்காரர்களை அல்லாஹு வழிதவரச் செய்கின்றான் அல்லாஹ் தான் நாடியவற்றை செய்வதற்கு அதிகாரம் உள்ளவனாக இருக்கின்றான் أَلَمْ تَرَ إِلَى الَّذِينَ بَدَّلُوا نِعْمَةَ اللَّهِ كُفْرًا وَأَحَلُّوا قَوْمَهُمْ دَارَ الْبَوَارِ جَهَنَّمَ يَصْلَوْنَهَا وَبِئْسَ الْقَرَارُ وَجَعَلُوا لِلَّهِ أَنْدَادًا لِيُضِلُّوا عَنْ سَبِيلِهِ قُلْ تَمَتْ تَتَمَتَّعُوا فَإِنَّ مَصِيرَكُمْ إِلَى النَّارِ அல்லாஹ்வின் அருட்கொடையை பெற்று பின்பு அதனை நன்றி கொள்ளும் போக்கை கொண்டு மாற்றி தங்களுடன் தம் சமூகத்தாரையும் அழிவு கிடங்கில் நரகில் தள்ளியவர்களை நீர் கவனிக்கவில்லையா அதில் அவர்கள் எரிந்து கருகி விடுவார்கள் அது கொடிய இருப்பிடமாகும் அல்லாஹுவின் வழியிலிருந்து மக்களை பிறழச் செய்வதற்காக மற்றவர்களையும் அவனுக்கு நிகராய் ஆக்கினார்கள் நபியே அவர்களிடம் கூறுவீராக நன்கு சுவைத்துக் கொள்ளுங்கள் இறுதியில் நீங்கள் திரும்பிச் செல்வது நரகத்திற்குத்தான் قُلْ لِعِبَادِيَ الَّذِينَ آمَنُوا يُقِيمُوا الصَّلَاةَ وَيُنْفِقُوا مِمَّا رَزَقْنَاهُمْ سِرًّا وَعَلَانِيَةً مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ يَوْمٌ لَا بَيْعٌ فِيهِ وَلَا خِلَالٌ நபியே நம்பிக்கை கொண்ட என் அடியார்களிடம் எவ்வித கொடுக்கல் வாங்கலும் நட்பும் பலன் தராத ஒரு நாள் வருவதற்கு முன்பே தொழுகையை நிலைநாட்டும்படியும் மேலும் நாம் வழங்கியவற்றிலிருந்து மறைவாகவும் வெளிப்படையாகவும் நற்பாதையில் செலவிடும்படியும் கூறுவீராக الله الذي خلق السماوات والأرض وأنزل من السَّمَاءِ مَاءً فَأَخْرَجَ بِهِ مِنَ الثَّمَرَاتِ رِزْقًا لَّكُمْ وَسَخَّرَ لَكُمُ الْفُلْكَ لِتَجْرِيَ فِي الْبَحْرِ بِأَمْرِهِ وَسَخَّرَ لَكُمُ الْأَنْهَارَ وَسَخَّرَ لَكُمُ الشَّمْسَ وَالْقَمَرَ دَائِبَيْنِ وَسَخَّرَ لَكُمُ اللَّيْلَ وَالنَّهَارَ وَآتَاكُم مِّن كُلِّ مَا سَأَلْتُمُوهُ وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا إِنَّ الْإِنسَانَ لَظَلُومٌ كَفَّارٌ அல்லாஹுதான் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் மேலும் அவன் வானத்திலிருந்து மழை பொழியச் செய்தான் பிறகு அதன் மூலம் உங்களுக்கு உணவாக விதவிதமான விளைபொருட்களை உற்பத்தி செய்தான் இன்னும் கப்பலை அவனே உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் அது அவனது கட்டளைக்கேற்ப கடலில் செல்கிறது மேலும் உங்களுக்கு ஆறுகளை வசப்படுத்தி தந்தான் மேலும் சூரியனையும் சந்திரனையும் அவை தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் வண்ணம் உங்களுக்கு வசப்படுத்தி தந்துள்ளான் மேலும் இரவையும் பகலையும் உங்களுக்காக வசப்படுத்தி தந்தான் மேலும் நீங்கள் அவனிடம் வேண்டிக் கொண்ட அனைத்தையும் அவனே உங்களுக்கு வழங்கினான் அல்லாவின் அருக்கொடைகளை நீங்கள் கணக்கிடுவீர்களாயின் அவற்றை உங்களால் வரையறுக்கவே முடியாது உண்மை யாதனில் மனிதன் பெரும் அநீதியாளனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கின்றான் وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا وَاجْنُبْنِي وَبَنِيَّ أَن نَّعْبُدَ الْأَصْنَامَ رَبِّ إِنَّهُنَّ أضللنا كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم இப்ராஹிம் இவ்வாறு பிரார்த்தனை புரிந்ததை நினைவு கூறுங்கள் என் இறைவனே மக்காவாகிய இந்நகரத்தை அமைதி அளிக்கக்கூடியதாக ஆக்குவாயாக மேலும் என்னையும் என் மக்களையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து காப்பாற்றுவாயாக என் இறைவனே சின்னமாக இந்த சிலைகள் பெரும்பாலான மக்களை வழிகேட்டில் ஆழ்த்திவிட்டன என்னுடைய வழித்தோன்றல்களும் எவற்றால் வழிகடலாம் எனவே அவர்களில் எவர்கள் என்னுடைய வழிமுறையின்படி நடந்தார்களோ அவர்கள்தான் சின்னமாக என்னை சார்ந்தவர்களாவர் எவர்கள் எனக்கு முரணான வழியினை மேற்கொண்டார்களோ சின்னமாக நீ பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கின்றாய் ربنا إني أسكنت من ذريتي بواد بيتك المحرم ربنا ليقيموا الصلاة ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من السلام الثَّمَرَاتِ لَعَلَّهُمْ يَشْكُرُونَ رَبَّنَا إِنَّكَ تَعْلَمُ مَا نُخْفِي وَمَا نُعْلِنُ وَمَا يَخْفَى يَخْفَى عَلَى اللَّهِ مِنْ شَيْءٍ فِي الْأَرْضِ وَلَا فِي السَّمَاءِ الْحَمْدُ لِلَّهِ الَّذِي وَهَبَ لِي عَلَى الْكِبَرِ إِسْمَاعِيلَ وَإِسْحَاقَ إِنَّ رب لسميع الدعاء எங்கள் இறைவனே நான் என் மக்களில் சிலரை விவசாயம் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் கண்ணியத்திற்குரிய உன்னுடைய இல்லத்தருகில் குடியமர்த்தி விட்டேன் எங்கள் இறைவனே அவர்கள் இங்கு தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்தேன் எனவே அவர்கள் மீது அன்பு கொள்ளும்படி மக்களின் உள்ளங்களை ஆக்குவாயாக மேலும் இவர்களுக்கு உன் பொருள்களை வழங்குவாயாக இவர்கள் நன்றியுடையவர்களாய் திகழக்கூடும் எங்கள் இறைவனே சின்னமாக நாங்கள் மறைத்து வைக்கின்ற மற்றும் வெளிப்படுத்துகின்ற அனைத்தையும் நீ அறிவாய் பூமியிலும் சரி வானத்திலும் சரி எந்த பொருளும் அல்லாஹுக்கு மறைந்ததல்ல முதுமை காலத்தில் இஸ்மாயில் இசஹாசு போன்ற மக்களை வழங்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் சின்னமாக என்னுடைய இறைவன் பிரார்த்தனைகளை செவியேற்பவனாவான் رب جعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب என் இறைவா தொழுகையை நிலைநிறுத்துபவனாய் என்னை ஆக்குவாயாக என் வழித்தோன்றல்களிலிருந்தும் தொழுகையை நிலைநாட்டுபவர்களை தோற்றுவிப்பாயாக எங்கள் இறைவனே மேலும் எனது இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் இறைவனே எனக்கும் என் பெற்றோருக்கும் நம்பிக்கை கொண்டோர் அனைவருக்கும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளில் மன்னிப்பை அருள்வாயாக ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم يَوْمٍ تَشْخَصُ فِيهِ الْأَبْصَارُ مُهْطِعِينَ مُقْنِعِي رُؤُوسِهِمْ لَا يَرْتَدُّ إِلَيْهِمْ طَرْفُهُمْ وَأَفْئِدَتُهُمْ هَوَاءٌ وَأَنذِرِ النَّاسَ يَوْمَ يَأْتِيهِمُ الْعَذَابُ فَيَقُولُ الَّذِينَ ظَلَمُوا رَبَّنَا أَخِّرْنَا إِلَى أَجَلٍ قَرِيبٍ نُّجِبْ دَعْوَتَكَ وَنَتَّبِعِ واتبع الرسل أولم تكونوا أقسمتم من قبل ما لكم من زوال وَسَكَنْتُمْ فِي مَسَاكِنِ الَّذِينَ ظَلَمُوا أَنفُسَهُمْ وَتَبَيَّنَ لَكُمْ كَيْفَ فَعَلْنَا بِهِمْ وَضَرَبْنَا لَكُمُ الْأَمْثَالَ وَقَدْ مَكَرُوا مَكْرَهُمْ وَعِندَ اللَّهِ مَكْرُهُمْ وَإِنْ كَانَ مَكْرُهُمْ لِتَزُولَ مِنْهُ الْجِبَالُ இந்த அக்கிரமக்காரர்களின் செயல்களை அல்லாஹ் கவனிக்காமல் இருக்கின்றான் என்று நபியே நீர் கருத வேண்டாம் அவர்களை அவன் விட்டு வைத்திருப்பது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அந்நாளில் அவர்களின் விழிகள் மருளும் அவர்கள் தம் தலைகளை மேலே உயர்த்தி கொண்டு ஓடுவார்கள் அவர்களின் பார்வை நிலைகுத்தி இருக்கும் மேலும் அவர்களுடைய இதயங்கள் சூனியமாகிவிட்டிருக்கும் வேதனை வரக்கூடிய அந்நாளை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக அன்று இந்த அக்கிரமக்காரர்கள் கூறுவார்கள் எங்கள் இறைவனே இன்னும் சிறிது காலம் வரை எங்களுக்கு அவகாசம் அளிப்பாயாக அவ்வாறு அளித்தால் உனது அழைப்பினை நாங்கள் விரைந்து ஏற்றுக்கொள்வோம் மேலும் உன் தூதர்களையும் பின்பற்றுவோம் அப்போது அவர்களுக்கு இவ்வாறு தெளிவாக பதில் கூறப்படும் எங்களுக்கு அழிவே இல்லை என்று இதற்கு முன்னர் பலமுறை சத்தியம் செய்து கூறிக்கொண்டிருந்தவர்கள் தாமே நீங்கள் உண்மையில் தமக்குத்தாமே அநீதி இழைத்துக் கொண்டவர்கள் வாழ்ந்த ஊர்களில்தான் நீங்கள் வசித்து வந்தீர்கள் அவர்களிடம் நாம் எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டிருந்தது மேலும் அவர்களை உதாரணமாக கூறியும் உங்களுக்கு உண்மையை புரிய வைத்திருந்தோம் அவர்கள் விதவிதமான சூழ்ச்சிகளை செய்து பார்த்தனர் அவர்களுடைய சூழ்ச்சிகள் மலைகளையே விடக்கூடியவையாக இருப்பினும் அவர்களுடைய ஒவ்வொரு சூழ்ச்சியையும் முறியடிக்கும் சூட்சுமம் அல்லாஹ்விடம் இருந்தது فلا تحسبن الله مخلف وعده رسله إن الله عزيز ذو انتقام يَوْمَ تُبَدَّلُ الْأَرْضُ غَيْرَ الْأَرْضِ وَالسَّمَاوَاتُ وَبَرَزُوا لِلَّهِ الْوَاحِدِ الْقَهَّارِ وَتَرَى الْمُجْرِمِينَ يَوْمَئِذٍ مقرنين في الأصفاد سرابيلهم من قطران وتغشى وجوههم النار ليجزي الله كل نفس ما كسبت إِنَّ اللَّهَ سَرِيعُ الْحِسَابِ நபியே அல்லாஹு தன் தூதர்களிடம் அளித்துள்ள வாக்குறுதிக்கு மாறு செய்வான் என்று நீர் ஒருபோதும் கருத வேண்டாம் சின்னமாக அல்லாஹு வல்லமையுடையவனும் பழிவாங்குபவனும் ஆவான் இந்த பூமி வேறு பூமியாகவும் இந்த வானங்கள் வேறு வானங்களாகவும் மாற்றப்பட்டு அடக்கியாலும் ஏக இறைவனாகிய அல்லாஹுவின் திருமுன்னர் ஒளிவு மறைவின்றி எல்லோரும் வந்து சேர்வார்கள் அத்தகைய ஒரு நாளை குறித்து நீர் அவர்களை எச்சரிப்பீராக அந்நாளில் குற்றவாளிகளின் கைகால்கள் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருப்பதை நீர் காண்பீர் அவர்கள் தார் ஆடைகளை அணிந்திருப்பார்கள் மேலும் அவர்களின் முகங்களை தீ கொழுந்துகள் மூடியிருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவன் செய்த செயல்களின் கூலியை அல்லாஹு வழங்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்யப்படும் சின்னமாக அல்லாஹு விரைவாய் கணக்கு வாங்குபவனாவான் هذا بلاغ للناس ولينذروا به وليعلموا أنما هو إله واحد وليذكر أولو الألباب இது மனிதகுலம் முழுவதற்கும் உரிய தூது செய்தியாகும் இதன் மூலம் அவர்கள் எச்சரிக்கப்பட வேண்டும் மேலும் உண்மையில் இறைவன் ஒருவனே என்பதை அவர்கள் அறிந்திட வேண்டும் மேலும் அறிவுடையவர்கள் படிப்பினை பெற்றிட வேண்டும் என்பதற்காகவே இந்த தூது செய்தி அனுப்பப்பட்டுள்ளது